we are giving money as gift for marriage as any other function and they will also give gift as money for our function can we get that money we don't know that has come for, from halal or haram so we can use that money my father is telling don't get any gift from others only we should give not others how is that possible அதாவது அன்பளிப்புகள் இது மார்க்கத்தில் தடை இல்லைங்க நபிசுல்லா சொல்றாங்க தஹாது ஒ தஹாபு அன்பளிப்புகளை பரிமாறிக்கொள்ளுங்கள் முகப்பத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் ரசுல்லா சொல்றாங்க அதனால தெரிஞ்சவங்கள்ட்ட நமக்கு கன்ஃபார்மா தெரியுது இவங்க நல்ல ஹலாலான வியாபாரம் பண்றாங்க நம்மளுடைய ஃப்ரெண்டு ஒரு அன்பளிப்பு தர்றாங்க அதற்கு உமரதி அல்லாஹத்துல வந்து ஒரு ரசுல்லா ஒரு கேட்டாங்க யார சொல்லலாம் நான் எனக்கு திடீர்னு ஒருத்தர் அன்பளிப்பு கொண்டு கொடுத்தாரு எனக்கு அதை வாங்குறது விருப்பம் இல்லை நான் அதை வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க நரிசலா சொன்னாங்க நீங்க அந்த அன்பளிப்பு வரணும்னு எதிர்பார்த்தீங்களான்னு கேட்டாங்க அது உங்களுக்கு வரணும்னு எதிர்பார்த்தீங்களா அப்படின்னாங்க இல்லையா சார் எதிர்பார்க்கலாம் இல்லை திடீர்னு வந்துச்சு அப்படின்னாங்க நபிசுலா சொன்னாங்க அதை வாங்கிக்கோங்க நீ எதிர்பாராமல் வரக்கூடிய அன்பளிப்பை வாங்கிக் கொள்ளுங்கள் வாங்கி கொண்டு பிறகு அதை பயன்படுத்துவதும் அதை சதக்கா செய்வதும் உங்களுடைய விருப்பத்தை உட்பட்டது நீ விருப்பப்பட்டா பயன்படுத்துங்க உங்களுக்கு விருப்பம் இல்லையா அதை வாங்கி சதக்கா பண்ணிடுங்க மறுக்காதீங்க அன்பளிப்ப அப்படிங்கிறாங்க அன்பளிப்பு என்பது அன்பளிப்பாக இருக்கணுமே தவிர எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது சொல்லலாம் நமக்கும் அவர் அன்பளிப்பு தரணும்னு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது அல்லது அவரு ஏதாவது அன்பளிப்பு கொடுத்துட்டு நம்மள்ட்ட எதிர்பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாது அது லஞ்சம் ஆயிடும் அதே மாதிரி அன்பளிப்புங்கிறது என்னன்னு சொன்னா நம்ம சில பேர் பண்ணுவாங்க நம்ம கூட அன்பளிப்பு கொடுப்பாங்க இந்தாங்க ஹசரத் அப்படின்ட்டு நம்ம வாங்கிக்கிட்டு அப்புறமா அதுக்கப்புறமும் நாம ஏதாவது அன்பளிப்பு கொடுத்தோம்னா அதை வாங்குறது ரொம்ப கேவலமா நினைப்பாங்க அது அஜித் அன்பளிப்பு நான் வாங்குறது அவங்க முன்னாடி தெரியும் அப்ப அன்பளிப்பு கொடுக்குறவங்க யாரா இருக்கணும்னு சொன்னா நம்ம மீது அன்பாகவும் முகப்பத்தாகவும் உள்ளவங்களா இருக்கணும் நாம கொடுத்தாலும் அவங்க அன்பளிப்பு வாங்குறவங்களா இருக்கணும் அதனால நான் கொடுத்தாலும் நீ வாங்கணும் நீ கொடுத்தா நான் வாங்குறது அப்படின்னா அந்த மாதிரி அன்பளிப்புல வாங்கக்கூடாது சரி புரியுதுங்களா அந்த அடிப்படையில ஆ ஒருத்தர் ஹலாலா ஹராமான்னு தெரியல வாங்கிக்குங்க சந்தேகம் வருதா யாருக்கா கொடுத்துருங்க சதக்கா பண்ணிடுங்க சந்தேகமா இருந்தா கன்ஃபார்மா தெரிஞ்சா அப்படிலாம் ஹராம்லாம் ஹராம்லாம் இல்லைங்க ஹலால தான் இருக்கும்னு தெரிஞ்சா தாராளம் வாங்கி நீ பயன்படுத்திக்கலாம்